السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له أشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة صدق الله العلي العظيم அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக இறக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசியத்தில் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பூலகத்தின் வாழ்வை மனமாக்குவதற்காக வேண்டி அம்மா எங்களுக்கு ஒரு தீனை தந்திருக்கிறார் உலகத்துடைய வாழ்வு கஷ்டப்படுவதற்குரிய வாழ்வு அல்ல இது சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ்வதற்குரிய வாழ்வு தீனுடையவர்கள் கஷ்டப்பட வேண்டும் தீனுடையவர்கள் துயரத்தில் தான் வாழ வேண்டும் என்பதல்ல மன நிறைவுடன் மன நிம்மதியுடன் சுவீட்சமான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பமாக அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் من عمل عملا صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அறிவடைந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்னவென்று சொன்னால் அயாபல் தையீபா ஒரு மனமான வாழ்வு இந்த மனமான வாழ்வு இருக்கிறது இது சுவர சுவரலோகத்தினுடைய வாழ்வு சுவர்ந்தவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போகும் பொழுது அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாமலே சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போகும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை வரவேற்பார்கள் அல்லா குரான்ல சொல்லுகிறான் இந்த மலக்குமார்கள் எப்படி வரவேற்பார்கள் மிச்ச விடயங்களை கலைக்க மாட்டார்கள் சுருக்கமாக பேசுவார்கள் وقال لهم حزنتها سلام عليكم طبتم وقال لهم حزنتها அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சுவர்க்கத்துடைய பொறுப்புதாரர்கள் பொறுப்பாளர்கள் சொல்லுவார்கள் சலாமும் வேலைக்கு உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களுக்கு பீஸ் உங்களுக்கு அம்மாவுடைய பிளஸிங்ஸ் உருவாகட்டும் சொல்லிவிட்டு செல்வார்கள் செல்வத்தும் நீங்க மணக்கிறீங்க உங்களுடைய வாழ்வு மனமாக இருக்கிறது இந்த சுனலோகத்துடைய வாழ்வு உங்களுக்கு மனமாக இருக்கட்டும் உலகத்துடைய வாழ்வை பற்றி அப்பா சொல்லுகிறான் ஹயாத்தம் செய்யீபா மனமான வாழ்வு மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் சுவர்க்கத்தில் உங்களுக்கு மனமான வாழ்வு கிடைக்கும் நீங்கள் ஒரு சுவர்க்கத்திலும் மரமான வாழ்வைத்தான் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி அன்புக்குரிய சமூகத்தை தெரியாமலே வழக்குவார்கள் சோழவாதிகளை பார்த்து வரவேற்கும் சுபசோகத்தில் அப்படியாக இருந்தால் ஒரு யோசிக்க வேண்டும் மனமான வாழ்வு தான் என்ன அர்த்தம் மனமான வாழ்வுக்கு என்ன என்ன தாற்பயம் மனமான வாழ்வு வாழ்வுக்குரிய தானே என்ன அன்புக்குரிய சமூகத்தை தெரியாதே அல்லாஹ் அதை பற்றியும் புறாந்து கிடைத்திருக்கிறார் வாழ்வு மரமாக இருக்க வேண்டும் வாழ்வு மாத்திரமல்ல மௌத்தம் மரமாக இருக்க வேண்டும் அல்லது சூழ்வாகி சொல்லுவாக சொல்லம் மௌத்தாக இருக்கிறார்கள் இன்னக்கமை ஈட்டும் இன்னமும் மையிட்டும் ஜீவிய காலத்திலேயே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டார் நபியே இருக்கிறீர்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் மௌத்தாகத்தான் இருக்கிறார் உங்களுக்கு மௌத் என்பது நிச்சயம் ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தானாக வேண்டும் மரணித்துத்தானாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நியதியை குரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சல்லமாக ஆய்வு அனைவருக்கும் தெரியும் சல்லமாக ஆட்சியுடைய ஜனாபா வைக்கப்பட்டிருக்கிறார் அது அமுபக்தி பிரதியமாக சர்தாரை ஆழம் காவின் மதீனாவை சந்தித்து பார்க்க வந்தார்கள் மௌத்தாக இருக்கக்கூடிய ஜனாதாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகளார ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதற்கு சூர்பாவை பார்க்க வந்த அபுபக்க எவ்வாறு வார்த்தலாகோ ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னார்கள் நவீனுடைய திருவள்ளத்தை பார்த்தார்கள் முகத்தை திறந்து பார்த்து சொன்னார்கள் நவியே நாயகமே உங்களுடைய வாழ்வும் மனமாக இருந்தது உங்களுடைய மௌத்தும் மனமாக இருந்தது ஹயாத்தம் மனமான வாழ்வு சொல்லுங்கள் நபியை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய பௌத்தம் மனமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்வு மனமாக இருக்கிறது சூரத்தவாதிகளை பார்த்து வணக்கமாக சொல்லுவார்கள் சலாவும் அழைக்கும் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் திருமத்தும் நீங்கள் மணந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்வு மணக்கட்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படியாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே அன்றாட பெரியார்களே ஒரு உடையத்தை கருத்தில் இருந்தோ மனமான வாழ்வு என்றால் என்ன அர்த்தம் மனமான வாழ்வு கருத்தரங்கம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரே எந்த வாழ்க்கையில் கவலையும் இல்லை பயமும் இல்லை அல்லா தகாபு வலா சகதவு கவலைப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் எந்த வாழ்க்கையில் இது ரெண்டு இருக்க மாட்டாரோ அந்த வாழ்வுக்கு பேர் மனமான வாழ்வு நேற்றைய நாளை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நாளைய நாளை பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோம் நேற்று நடந்ததும் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளதா நடந்து விட்டது இன்று நடப்பதும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது நாளை நடக்க இருப்பதும் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளதுதான் நடக்கப்பட்டது இதைத்தான் குரான் சொல்லுகிறது அல்லா சகாபு வர கந்தது எது நடந்தாலும் எப்படி ஏற்பட்டாலும் அல் ஹயாத்து மௌத்து மட்டுமல்ல மனம் செல்வம் வறுமை மட்டுமல்ல எது நடந்தாலும் சரி அல்லா சகாபு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை எது நடந்தாலும் சரி அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் குரான் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை வேலையில் ஒரு மனத்தை சொல்லுகிறார் யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவனை என்பதாக நன்றி அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டேன் அதிலே நிலையாக நிற்கிறார்கள் அதை கொண்டு விசுவாசம் என்று சொன்னால் வெறுமனே அல்லாஹ் இருக்கிறார் என்று பார்க்கிறவன் அல்லாஹ் எங்களுக்கு இது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் வானம் பூமியினுடைய நிர்வாகம் அல்லாவுக்கு சொந்தமானது இந்த பூமிக்கு இந்த நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய ஒரு இலை கீழே விடுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு அப்பால் நடக்க முடியாது ஷைத்தான் சொல்லுகிறோம் இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவோம் சும்மத்தகாவோ அதுல நாங்கள் நிலையாக நிற்கிறோம் எது நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடக்க இருக்கிறது என்பதை யாரெல்லாம் மன உறுதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லா சகாபோ நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க கவலைப்படவும் வேண்டாம் நீங்க எதை எவைகளை எல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ எவைகளை எல்லாம் விரும்புகிறீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு சூழலோகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது வளர்க்கும் அன்புசுக்கும் எந்த சோனத்தை அல்லா உங்களுக்கு வாக்களித்தாரோ அந்த சோனலோகத்தில் நீங்க நினைப்பதெல்லாம் அங்கு நடந்து தீரும் நீங்க விருப்பப்படுவதெல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும் அதை உலகத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் உலகத்தில் முயற்சி செய்யுங்கள் கவலை இல்லாத ஒரு வாழ்வு பயம் இல்லாத ஒரு வாழ்வு பயத்தையும் இழந்து விட்டோம் கவலையையும் இழந்து விட்டோம் தப்பி போன ஒன்றை நினைத்து கவலைப்பட வேண்டாம் எனக்கு கிடைக்க இருந்த ஒன்று தப்பிவிட்டது அதை நினைத்து யாரும் கவலைப்பட வேண்டாம் நிலையாக ஒன்று கிடைத்து விட்டது இதை வைத்து சந்தோஷப்படவும் வேண்டாம் ஏன் காரணம் என்றால் தப்பிப்போவதும் போவதும் உங்களுக்கு கிடைப்பதும் உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே இறைவனால் எழுதப்பட்ட ஒன்று மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது தப்பிப்போன ஒன்றை நினைத்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம் கிடைத்த ஒன்றை கொண்டு சந்தோஷப்படவும் மாட்டோம் சந்தோஷம் தரத்தான் செய்யும் கவலை வரத்தான் செய்யும் ஆனாலும் முடிவெண்டவாக இருக்கிறது சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளதான் நடந்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரத்தை செய்யாமல் இந்த விடயத்தை இன்னும் கொஞ்சம் காலமாக பார்க்கலாம் அதில் அவர்கள் ரெண்டு மாதம் விட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதில் செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் அந்த இல்லத்துடைய பயணம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பயணம் மக்காவை விட்டு விட்டு போனார்கள் செல்பவர்கள் மக்காவை விட வேண்டும் என்ற செய்தியை வகை கிடைத்ததோ அன்றைய நாளே தெரியும் ஒரு நாள் இந்த ஊரை நான் விட்டு விட்டு போக வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கேட்டார்கள் அவ முகரிஜீயகும் இந்த ஊர் மக்கள் என்னை வெளியாக்குவார்களா இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை விட்டு என்னை துரத்தி அழிப்பார்களா விரட்டுவார்களா அன்புக்குரிய சகோதரி அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்ற செய்தியை அதுல சூம்பா சொல்லமா ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தார் அபுபக்கர் அவருடைய துணையுடன் அவர்களும் ரெண்டு பேருமாக சேர்ந்து போய் முதலாவது நாள் தங்க வேண்டும் வீட்டை விட்டு வெளிக்கிழமை போய்விட்டார்கள் அந்த புகைக்குள்ளே வாழுகிறார்கள் புகைக்குள்ளே தான் தரித்திருக்கிறார்கள் மக்காவுடைய எதிரிகள் அவர்களையும் அவர்களையும் தேடி அவர்கள் வலை விரித்திருக்கிறார்கள் வலை வீசியிருக்கிறார்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள் எங்கே இருக்கிறார் மக்கா வெளியாக இருக்கிறார் எந்த குகைக்குள்ளே எந்த மலைக்குள் எந்த இடத்தில் அவர் பதுங்கி இருக்கிறார் என்பதை தேடுவதற்காக வேண்டி மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் வலையிருக்கிறார்கள் அம்மா குரான் சொல்லுகிறார் ஒரு குகைக்குள்ளே அவர்கள் தஞ்சம் கொண்டிருக்கிறார் ஒழுங்கி இருக்கிறார்கள் ஆனால் குகைக்கு மேலே குப்பார்கள் மக்காவுடைய எதிரிகள் நபியையும் அவர்களையும் அமுகக்களையும் தேடி வலைவெடுத்து நிற்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய சத்தம் உள்ளே கேட்கிறது அன்புக்குரிய சகோதரே உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்க பார்ப்போம் இந்த நேரத்தில் வரக்கூடியது பயமாக இருக்குமா கவலையாக இருக்குமா வேலை இருப்பவர்கள் எதிரிகள் எங்களை தேடி வந்திருக்கிறார்கள் எங்களுக்காக வேண்டி வலை விடுத்திருக்கிறார்கள் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்று தேடுவதற்காக வேண்டி முழு மக்காவும் தடை எடுத்திருக்கிறது குகைக்கு உள்ளே நாங்கள் இருக்கிறோம் குகைக்கு மேலே பேசக்கூடிய பேச்சு எங்களுக்கு கேட்கிறது என்றிருந்தால் அன்புக்குரிய சகோதரே அந்த நேரத்தில் வரக்கூடியது கவலையாக இருக்குமா பயமாக இருக்குமா எங்களுக்கு தெரியும் அது பயமாகத்தான் இருக்கும் அது பயமாகத்தான் இருக்கும் ஏன் உயிருக்கு என்ன நடக்குமோ தெரியாது எனக்கு என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது என்ற பயம் தான் அங்கே ஏற்படும் ஆனால் அல்லாஹ் குரானில் ஆச்சரியமாக சொல்லுகிறான் தன்னுடைய நண்பர் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் என்னுடைய அன்பு நண்பரே நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் உலமாக்கள் கேட்கிறாங்க ஏன் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாங்க அந்த சொல்லிருக்க வேண்டும் பயப்பட வேண்டாம் என்று தானே அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்று தானே அனுபவம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு சொன்னார்கள் ஏன் அல்லாஹு நபி அங்கே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லாமல் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் சொல்லுகிறார்கள் முகசுரை இருக்கிறார்கள் அல்ல சமூகத்துடைய உள்ளத்தில் கடுகு மணி அளவு பயம் இருக்கவில்லை உயிர் போகத்தை பிரச்சனை இல்லை மௌத்தாகத்தான் வந்திருக்கிறோமே அதற்கு பல கலை நினைத்து பயப்படவில்லை ஒன்றை நினைத்து கவலைப்பட்டார்கள் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டார்கள் என்ன கவலை என்றால் என்னுடைய கபீர் செல்லம்லாகோ அனைவ செல்லம் அவர்களுக்கு ஏதும் நடந்துவிடக் கூடாது என்ற பயம் என்ற கவலை மட்டும் இருந்தது என்ற கவலை மட்டும் இருந்தது எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை நான் எதையும் சகித்துக் கொண்டேன் நான் அதற்காக வேண்டித்தான் வந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய இழப்பை கொண்டு இந்த உலகத்துக்கு பெரிய இழப்பாக இருக்க மாட்டாது ஆனால் இந்த நதியுடைய இழப்போ இந்த நதிக்கு ஏதாவது நடந்துவிட்டால் வீடுக்கு என்ன நடக்கிறது என்ற கவலை மாத்திரம்தான் அபுபக்த சுத்தீர் திறமையவாகும் அவர்களுக்கு இருந்தது அதன் காரணமாக சொன்னார்கள் அதற்கு சூழ்வாகி சொல்லவர்கள் அன்பு சகோதரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் எங்களை படைத்தவன் எங்களுடன் இருக்கிறான் எங்களை பாதுகாக்கக்கூடியவன் எங்களை எங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடியவன் அவன் எங்களுடன் இருக்கிறான் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனவே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நன்மாராயம் சொன்னார் எனவே அன்புக்குரிய சகோதரே வாழ்க்கையில் கவலையும் கூடாது வாழ்க்கையில் பயமும் கூடாது இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு கதிரை கைதிகி ஒசர்விகி அல்லாஹி தாலா நிலவுகளும் கெடுதிகளும் அனைத்தும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அதை நசீவாக்குவார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றிருந்தால் சௌஹீதுக்கு பிறகு ஈமானுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு மன்னனுக்கு ரெண்டு விடயங்கள் தேவைப்படுது ஒரு பறவை பறப்பதற்கு ரெண்டு விடயங்கள் ரெண்டு சரகுகள் தேவை உலகத்தில் எதை செய்வதாக இருந்தாலும் ரெண்டு விடயத்தின் பக்கமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் ஈமானுக்கு பிறகு சௌகைதுக்கு பிறகு வீடுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் துணிச்சமாக வாழ வேண்டும் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் பீஸ்ஃபுல் மைண்டோட வாழ வேண்டும் என்றிருந்தால் அவனுக்கு அல்லா ரெண்டு விடயத்தின் பக்கமாக அவனை சேவை காணவித்திருக்கிறான் அதுல ஒன்றுதான் அன்புக்குரிய சகோதரனை ஒரு அழகான ஒரு குடும்பம் அவனுக்கு தேவைப்படுகிறது நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் எந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்பதை மறந்துவிடுங்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் என்பதை பற்றி யோசியுங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்து விட்டேன் இந்த குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்பதை மறந்துவிடுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் எப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவனாக நான் மாறப்போகிறேன் என்பதை பற்றி சிந்தியுங்கள் உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்கிறார்கள் ஒரு கூட்ட ஒரு ஒரு இருக்கு என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தை வைத்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் நான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்னுடைய அப்பா இப்படிப்பட்டவர் என்னுடைய மாப்பா இப்படிப்பட்டவர் நாங்கள் இந்த சாதனைகள் படைத்தவர்கள் எங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொல்லி குடும்ப வரலாறுகளை சொல்லி சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது உண்மை ஆனாலும் உங்களை போன்ற முத்தாள்களைத்தானா அவர்கள் செத்துவிட்டு போனார்கள் முன்னால் நடந்தவைகளை இதற்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டாம் நீங்க யோசிக்க வேண்டும் என்னுடைய அப்பா செஞ்சதல்ல என்னுடைய வாப்ப செஞ்சதல்ல என்னுடைய பாட்டன் செஞ்சதல்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நான் எதை நிலைநாட்டி இருக்கிறேன் இதை பற்றி யோசிக்க முன்னால் நடந்தது நடந்து முடிந்து அதனுடைய கணக்கு வழக்குகள் செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவருடைய குடும்ப பரம்பரையை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களையே இகழ்ந்து கொள்வார்கள் தங்களையே தாழ்த்திக் கொள்வார்கள் எங்கட குடும்பம் ஒன்றும் இல்லத்தானே எங்கட வாப்பா யாருந்தும் யாருக்கும் தெரியாது எங்கட தாய் இப்படிப்பட்ட ஒரு ஒருவலாகத்தான் இருக்கிறாள் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தை தாழ்த்தி அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய தாழ்வு சித்தரை அந்த அந்த தாழ்வை தனக்குரிய தாழ்வாக ஆக்கி நான் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது நாங்கள் சாதனையாளர்களாக மாற முடியாது என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரே தங்களை தாங்களே அவர்களை அவர்கள் அவர்களையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சாராரம் இருக்கிறார்கள் இது ரெண்டும் தவறு நீங்கள் பிறந்த குடும்பத்தை பார்க்க வேண்டாம் நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உலகத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என்னுடைய மனைவி யார் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அன்பு சகோதரர்களே அன்றாட வாலிபர்களே இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் அகத்தினுடைய அழகு புறத்தினுடைய அளவு ரெண்டு அழகு இருக்கிறது முக அழகு இருக்கிறது உள்ள அழகு இருக்கிறது முகத்தினுடைய அழகு மங்கி மறைந்துவிடும் இல்லாமல் போய்விடும் அது கசங்கிவிடும் ஒரு குழந்தை கிடைத்தால் முகத்துடைய அழகு குறைந்துவிடும் இரண்டாவது குழந்தை கிடைத்தால் இன்னும் அழகு குறைந்துவிடும் அன்புக்குரிய சகோதரனை தெரியாமே உள்ளத்தினுடைய அழகு அகத்தினுடைய அழகு குழந்தைகள் பெருக பெருக குழந்தைகள் வளர வளர அந்த அழகு பெருகிக்கொண்டே இருக்கும் அந்த அழகு கூறிக்கொண்டே இருக்கும் சொன்னாங்க ஒரு பார்த்து நிக்காக செய்து கொள் என்று சொல்லவில்லை என்று சொல்லவில்லை மாறாக சொன்னார்கள் ஒரு தீனுடைய பெண்ணை நிக்காக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் பணத்துக்காக வேண்டியோ குடும்பத்துக்காக வேண்டியோ செல்வாக்குக்காக வேண்டியோ அந்த பெண்ணுடைய கல்விக்காக வேண்டியோ நீங்கள் நிக்காக செய்ய வேண்டாம் நீங்க எதற்காக வேண்டி தெரியுமா நிக்காக செய்ய வேண்டும் அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஜீன் ஜீன் என்றால் என்ன ஜீன் என்றால் என்ன இன்றைக்கு தீனுக்கு பொருத்தப்பட்ட வரைவிலக்கரும் அன்புக்குரிய சகோதரர்களே அன்றாட பெரியார்களே இலக்கியங்களை கவனத்தில் வேண்டும் தீன் என்று சொன்னால் அந்த பெண் ஆலிமாவாக இருக்கிறார் என்பதல்ல தீன் என்று சொன்னால் அந்த பெண் ஆவின் உப்பவானாக இருக்கிறார் என்பதல்ல அவர்கள் தீர்ந்தார்களாக இருக்கலாம் நிச்சயமாக ஆனால் தீனுக்குரிய வரைவிலக்கணம் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாழ்வில் ஈமானம் இருக்கிறது வெட்டம் இருக்கிறது பிறனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய உணர்வும் இருக்கிறது ஒரு தாய் ஒரு பெண் அவர் ஆணிமாவாக இருக்கலாம் அவர் தாரியாவாக இருக்கலாம் அவர் முதலிசாவாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்தாலும் அது அவனுடைய வேலை அல்ல அது அவனுடைய வேலை அல்ல அந்த வேலை அவருக்கு செய்யலாம் ஆனால் ஒரு பெண்ணுடைய வேலை என்னவென்று சொன்னால் ஒரு பெண்ணு அல்லா ரெண்டு மகத்தான பணியை கொடுத்திருக்கிறான் அதுல முதல் பணி அது முதலாவது அது போல ரெண்டு பணி முதலாவது பணி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய ஒரு அடிமை வா வா அல்லாஹுடைய ஒரு அடிமை இதைத்தான் ஒவ்வொரு வக்கு தொழுகையிலும் ஒவ்வொரு ரசாற்றிலும் உன்னையே வணங்கி வணங்கி வழிபடுகிறோம் என்று சொன்னால் அப்து அப்து என்று சொன்னால் அடிமை உனக்கு நான் அடிமை உன்னை வழிபடுகிறேன் நீ சொன்னதைகளை கேட்கிறேன் அன்புக்குரிய சகோதரே நமக்கும் வா அல்லாஹுடைய அடிமை உண்டு இரண்டாவது ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் வர வேண்டிய மிகப்பெரிய பணி மிகப்பெரிய அவளை பொறுப்பை என்று சொன்னால் வீடு திருக்கக்கூடிய அடையாளம் தன்னுடைய கணவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்கிறார் அந்த சகோதரியே நீ எப்படியும் இருக்கலாம் ஆனா உண்டை மறந்து விடாதே நீ அல்லாஹுடைய அடிமை என்பது போன்று நீ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக இருக்கிறாய் என்னுடைய கணவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய கணவனுடைய மக்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அன்பு அன்பான பெற்றோர்களே குழந்தைகள் வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய பணி குழந்தைகள் வளர்ப்பது மிகப்பெரிய பணி ஆனால் எப்படி தெரியுமா வளர்க்க வேண்டும் இன்று உங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பச்சிடன் பாலகன் ஐந்து வயது ரெண்டு வயது பிறந்திருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தையை நீங்க ஒரு போதும் உங்களுடைய குழந்தைகள் என்று மட்டும் பார்க்க வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகள் என்று மட்டும் பார்க்க வேண்டாம் நீங்க யோசிக்க வேண்டும் என்ன தெரியுமா இருபது வருடங்களுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற ஒரு குழந்தையின் தான் நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த புள்ள எனக்கு வாப்பா என்று சொல்லுது ஒரு நாள் வரப்போகுது ஒரு பதினைந்து பதினாறு வருடத்துல ஒரு நாள் வரப்போகுது இன்னும் ஒரு பிள்ளை இந்த சின்ன குழந்தையை பார்த்து உம்மா என்று சொல்ல போகிறது அந்த உம்மாக்களை அந்த தாய்மார்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என் கையில் ஒரு மகன் இருக்கிறான் இன்னைக்கு அவரை நினைச்சதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஐபோனும் இருக்கிறது ஐபேடும் இருக்கிறது அவருக்கு எல்லாம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய மகன் மட்டுமல்ல அது உங்களுடைய மகன் மட்டுமல்ல ஒரு குழந்தையின் ஒரு பெண்ணின் ஒரு தாயின் ஒரு பெண்ணின் ஒரு பெண் குழந்தையின் கணவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் இதிலே பால் படுத்தினால் இந்த புள்ளை எங்க பால் படுத்தினால் என்ன தெரியுமா நடக்கும் நிக்காக செய்து வைத்தீங்க இவர் தலாக்கு சொல்லுவார்கள் அவர் சொல்ற தலாக்குக்கு யாரு காரணம் என்றால் அவனை வளர்த்த வாப்பதான் காரணம் இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் வீடுடைய குடும்பம் உரிமைகளை பிறனுடைய ஹக்கங்களை அதா செய்ய வேண்டும் ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய பணி ரெண்டு பணி ஈமானுக்கு பிறகு அல்லாஹுடைய அடிமை என்பதற்கு பிறகு இருக்கக்கூடிய பணி ரெண்டு பணி முதல் பணி நான் ஒரு மனைவி இரண்டாவது மிகப்பெரிய பணி நான் ஒரு தாய் நான் ஒரு தாய் என்னுடைய பராமரிப்பில் ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் தாய்மார்களே அவர்களுக்கு இதை சொல்லுங்கள் உன்னுடைய பணி என்ன எப்படிப்பட்ட பணி அல்லாவிடக்கு தந்திருக்கிறார் எனவே தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒரு சாலையான குடும்பம் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் பணத்துக்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய குடும்பம் அல்ல வீடுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய குடும்பம் அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி வக்காலத்து வாங்கக்கூடிய குடும்பம் அல்லாஹ் குரானில் ரெண்டு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் ரெண்டு குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டு குடும்பத்துடைய வாழ்வை நீங்கள் பதியுங்கள் ஒன்று ஆலை இப்ராஹிம் ஒன்று ஆலை இம்ரான் إن الله اصطفى آدم ونوحا إن الله اصطفى آدم ونوح وآل إبراهيم وآل إمران الله قرآن சொல்லிவிட்டார் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ரெண்டு குடும்பத்தை நான் உதாரணமாக்கி விட்டேன் உபமானமாக்கி விட்டேன் அந்த ரெண்டு குடும்பத்தை நான் பிறப்பிருக்கிறேன் அதுல ஒன்று யாரு தெரியுமா அதற்கு இப்ராஹிம் அனைத்து சலாத்துடைய குடும்பம் இந்த குடும்பத்தை ரோல்வடலாக்குங்கள் இந்த குடும்பத்தை எக்ஸாம்பிள் ஆக்குங்கள் இந்த குடும்பத்தை எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு கண்ணாடியாக மாற்றுங்கள் என்ன செய்தார்கள் எப்படிப்பட்ட தாய் எப்படிப்பட்ட குழந்தைகள் எப்படிப்பட்ட தகப்பன் இதை பாருங்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய தகப்பன் அவர் சாது அவர் நாட்டு மதத்தை சார்ந்தவர் நான் பிறந்த குடும்பத்தை பற்றி அவர் யோசிக்கவில்லை எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்பதை பற்றி யோசிப்பார்கள் என்னுடைய வாப்பா இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் பாரு என்பதை பற்றி யோசிக்கவில்லை எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்னுடைய வாப்பா மாட்டு வளர்த்து இருக்கலாம் என்னுடைய தாய் ஒரு மாற்ற மக்களாக இருக்கலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை அதற்குரிய வேலை அல்ல அல்லாவிடத்தில் கேட்போம் ஆனால் என்னால் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் என்பதை தான் இப்ராஹிம் இஸ்லாம் கருத்தில் கொண்டார் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் நீங்கள் படிக்கப்பட வேண்டிய பாடம் இந்த கண்ணுக்குரிய சகோதரர்களே பாடசாலைகள்ல போய் கேட்டா சின்ன பிள்ளைகளை அழைத்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது உங்களோட எம்பிஷன் என்னன்னா நீங்க எதை எப்படிப்பட்ட ஒருவராக போறீங்கன்னு கேட்கிறா ஒரு புள்ள சொல்லுது நான் யார பொழுதுமாக போறேன் நான் மைக்கேல் ஜாக்சனாக போறேன் நீங்க யாராக போறீங்க நான் ஒரு டாக்டராக போறேன் நீங்க யாராக போறீங்க நான் ஒரு அக்கௌண்டனாக போறேன் நீங்க யாராக போறீங்க நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாற போறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வகையான அம்பிஷன்ஸ் இருக்கும் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் சொன்னது நான் இந்த வாப்பாவை போலாக போறேன் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க பாவம் சந்தோஷத்தோடு பெருமையோட சொல்றாங்க நான் என் வாப்பாவை போல ஆகணும் எனக்கு ரோடு முதல் என் வாப்பா அவர் மனத்துள்ளவர் அவர் பொய் பேசாதவர் அவர் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் அவர் ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார் அவருடைய உள்ளத்துல ஹியூமனிட்டி மனித நேயம் இருக்கிறது அவர் யாரையும் மன்னிக்கக்கூடியவர் கூடியவர் அவருக்கு தான் மனித நேயங்கள் நாங்கள் படித்தோம் எந்த வாழ்வுக்கு உதாரணம் அந்த மைக்கேல் ஜெக்சன் அல்ல எந்த வாழ்வுக்கு உதாரணம் இந்த கிரிக்கெட் பிளேயர் அல்ல எந்த வாழ்வுக்கு உதாரணம் அந்த ஹாலிவுட் அல்ல எந்த வாழ்வுக்கு உதாரணம் அந்த பாலிவுட் அல்ல எந்த வாழ்வுக்கு உதாரணம் எந்த தகப்பன் எந்த வாப்பா இப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலைசலாத்துக்கு நாங்க சொன்னோம் கை தமிழ குழந்தை குழந்தைய அறுத்து குர்பான் செய்ய விரும்புறாங்க உலமாக்கள் சொல்றாங்க அறுத்த குர்பான் செய்ய வர வரவில்ல அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் இதை செய்யுங்கோ என்பதாக எதுக்கு தெரியுமா நீங்க கைத்து பாருங்கோ உங்களோட பிள்ளைய உங்களோட மனைவி எப்படி வளர்த்திருக்கிறான்னு சொல்லி சாய டெஸ்ட் பண்றாங்க உம்மோட டியூட்டிய சரியா உண்மை செஞ்சிருக்கிறாளா உங்களோட டியூட்டியை சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கறதுக்கு அல்லாத இவராக இவரே சொலாத்தை பேச்சு உங்களோட மகன் அரசு பொருளால் செய்து கொள்வதாக மகன்கள் கேட்கிறான் நல்லா சொலான்னு சொல்றான் அப்பா நதி ஆனா அப்பா மகன் நதி இல்ல மகன் ஒரு சின்ன புள்ள ஒரு வாப்பட முன்னுக்கும் பின்னுக்கும் ஓடி விளையாடக்கூடிய வயதில் ஒரு மகன் ஒரு சின்ன புள்ள அந்த புள்ளேட்டத்திற்கு வாப்ப சொல்றாங்க மகனே அம்மா உன் அறுத்த பொருவா செய்யும்படியாக எனக்கு கட்டளைக்கிற பெற்றிருக்கிறான் அபிப்பிராயம் என்னென்று கேட்ட சந்தர்ப்பத்தில் மகன் என்ன தெரியுமா சொன்னாரு மகன் சும்மா சொல்ல மாட்டாரு எங்க வீட்டில் ஒரு புள்ள நாங்க சொல்லுவோம் ஒரு கெட்ட வார்த்தை ஒரு தூசண வார்த்தையை எங்களை புள்ள எங்களை ஓட்டுக்குள்ள பாவித்தா நாங்க ஆச்சரியப்படுவோம் இந்த புள்ளக்கு இந்த வாரத்தை எப்படி தெரியும் எங்களை ஊட்டுக்குள்ள இந்த வார்த்தையை நாங்க பேசுறது இல்லையே எங்களை ஊட்டுள்ளுக்கு ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு வாரத்தை நாங்க பாதித்தது கிடையாது இந்த புள்ளிக்கு தூசர வார்த்தை எப்படி பாவிச்சுச்சு என்று கேட்டுட்டு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா நாங்க சொல்லுவோம் ஏத்தர் விருந்தாளி வந்துட்டு போனாங்க அவங்கள பிள்ளைகளோட ரெண்டு அவர் மூணு அவர் விளையாடி கொண்டிருந்தாரு அதால தான் இந்த வாரத்தை இந்த புள்ள படிச்சிருக்கு ஒரு பிள்ளையோட காது எதை கேட்குமோ அதைத்தான் வாயால பேசும் எனவே அது புத்தகத்தை செஞ்சு பேசுறது கிடையாது காது எதை கேட்குமோ அதைத்தான் வாய் பேசும் எங்க வீட்டில் உள்ள புள்ள நல்லதை பேசுதுன்னா நாங்க சொல்லுவோம் இந்த புள்ள எங்க வீட்டில் உள்ள பயான் கேட்குது எங்க வீட்டுல நல்லவர் கேட்குது மாஷா எங்க பிள்ளைக்கு இன்ஷா வருது மாஷா அம்மா வருது லாஹவுல வலா இல்லா இல்லா வருது அல்ஹம்து இல்லா வருது பிஸ்மில்லா வருது என்று சொன்னா அது எங்க வீட்டுக்குள்ள உள்ள என்விரான்மெண்ட் வீட்டுக்குள்ள உள்ள சூழல் அன்புக்குரிய சகோதரே அன்பான கல்யாணத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மகன் இஸ்மாயில் சின்ன புள்ள அந்த புள்ள சொன்னது வாப்பா அல்லா சொன்னதை செஞ்சிடுங்க வாப்பா இந்த வார்த்தை இந்த புள்ள சும்மா சொல்ல இல்ல இந்த புள்ள ரோல் இந்த புள்ளக்கு இந்த புள்ள தாய் ஒரு ரால் முதல் அவ இந்த வார்த்தையை முந்தி சொல்லித்தான் மகன் சொல்றதுக்கு முன்னால அந்த வார்த்தைய அந்த தாய் சொல்லித்தான் அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னா இப்ராஹிம் அலேஸ்வரா அந்த மனைவியை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க மக்கா முகர்றமாவுல போகக்குள்ள கேட்கிறாங்க இத ஆயிரையா செஞ்சு எங்க போறீங்க எங்க போறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்துல அது சொல்ல இல்ல மூணாவது முறை அந்த பெண் கேட்டா ஆஹ் இப்படி செய்யும் அல்லாவா சொன்னால் அப்ப தலையாட்டினாங்க அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் உங்களை இந்த இடத்தை விட்டு விட்டு போகிறேன் அப்பத்தான் அந்த பெண் என்ன தெரியுமா சொன்ன ஒரு வார்த்தை அதைத்தான் இஸ்மாயில் அழகிஸ்லாம் அந்த கையில பால் குடித்து கொண்டிருந்த புள்ள அந்த வார்த்தையைத்தான் காது கொடுத்து கேட்டுச்சு அந்த சொன்னா அந்த கணவனை பார்த்து அந்த வாப்பவ இப்ராஹிம படையை சொல்ல பார்த்து இளம்பாயுமையானவா அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் எங்களை நீங்க விட்டுட்டு போறீங்க அல்லாஹுடைய கட்டளை பிரகாரமா அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான் எங்க பேசுவான் இந்த தாய் தான் அந்த இஸ்மாயிலுக்கு பால் கொடுத்தது இந்த தாய்க்கு தான் அந்த புள்ள பார்க்கத்தை வீணப்படுத்துது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அன்பான பெரியாசே நல்ல ஒரு குடும்பத்தை கட்டியெடுக்கின்றனர் இவ்வளவு ஆல இம்ரான் நீயத்து வையுங்கள் நீயத்து நல்ல நீயத்து நல்ல உறுதி வையுங்கள் குழந்தைகள் இப்படித்தான் ஆக வேண்டும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் இதாவது ஆக வேண்டும் இப்ராஹிம் துவா கேட்பாங்க நாங்கள் கலைக்கு துவா கேட்போம் செல்வத்துக்கு துவா கேட்கிறோம் பிள்ளைகளுடைய கல்விக்கு துவா கேட்கிறோம் பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் எடுத்து விளையாட துவா கேட்கிறோம் எத்துறை பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு எனக்கு கண் குளிச்சு கிடைக்க வேண்டும் எந்த குழந்தைகளால் நான் சுவர்க்கம் போக வேண்டும் இந்த குழந்தைகள் இந்த முத்தகைங்களுக்கு நான் ஒரு இமாமாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க ரப்பனா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ இந்த முத்தகையங்களுக்கு என்னை தலைவனாக்கி வைப்பாயா என்னை அறையலாக்கி வைப்பாயா இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த விடயத்தை கலந்து மரியவரை சலாம் தாய் ஒரு சாதாரண பெண்மதி அந்த பெண் நதி அல்ல அந்த பெண் நபி அல்ல இம்ரான் இம்ரானுடைய மனைவி வாப்ப யாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த பெண் கற்பனையாக இருக்கிறார் அவன் நீ எத்திருக்கிறான் அவன் மனம் திறந்த நிலையத்து வச்சா நான் நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கப் போகிறேன் தன்னுடைய சக்குல தன்னுடைய வயிற்றுல இருந்த அந்த குழந்தைய வச்சா இந்த குழந்தையை யாழ்லா ஒரு நல்ல குழந்தையாக வளர்த்து இந்த மசின் அப்சாவுக்கு பணி செய்வதற்கு இந்த குழந்தையை நேர்ச்சரிக்கிறேன் என்று நேர்ச்சரிச்சா அல்லாஹ் சொல்லுகிறான் ஆச்சரியமாக சொல்கிறான் இவன் சொன்னதுன்னா யாவா இந்த புள்ளைய நான் இப்படி செய்ய நீயத்து வச்சுட்டேன் இத கபூல் செஞ்சு போயாள்லா என்று தான் கேட்டா அப்பா சொல்லுறான் என்ன தெரியுமா وتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا பெற்றோர்களே பெற்றோர்களே அந்த தாய் சொல்வது அம்மா இந்த பிள்ளைய நான் மனைக்கு நேர்த்த வைக்கிறேன் என்று தான் சொன்ன நித்தம் சொல்ல இல்ல நித்தம் சொல்ல இல்ல உள்ள கையெழுக்கல்ல உள்ள இருந்துச்சு வயிற்றுல அல்லா அந்த நேர்த்திய கபூல் செஞ்சான் அல்லா அந்த நேர்த்தியை ஒப்புக்கொண்டான் அல்லா என்ன தெரியுமா சொல்றான் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று மட்டும் சொல்ல இல்ல உங்களோட துவாவை நாங்கள் கபூல் செஞ்சுட்டோம் என்று சொன்னாலும் போதும் அல்லாவுடைய கபூலியத்துக்கு ஒரு என்ன தேவை ஆனா அல்லா சொன்னதான் விளக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரரை நல்ல ஒரு குடும்பத்தை பற்றி எடுப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்வு சந்தோஷமான ஒரு வாழ்வு எங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய குடும்ப வாழ்வு நல்லதாக இருக்க வேண்டும் பலா இல்லாத ஒரு வாழ்வு குடும்ப பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு விவாகரத்து இல்லாத ஒரு வாழ்வு கணவனை கணவன் மனைவியை மதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு ஒரு ஒரு கண்ணியமான குடும்பம் பெற்றோர்களுடைய அரவணைப்பில் வாழக்கூடிய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதுதான் எங்களுடைய வாழ்வின் சந்தோஷத்துக்கு சந்தோஷத்துக்குரிய முதலாவது அம்சம் இரண்டாவது என்னவென்று சொன்னால் கண்டுக்குரிய சமூகமே சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது வேண்டும் ஒரு நல்ல குடும்பம் இரண்டாவது வேண்டும் ஒரு அலாலான அப்பாத்தியத்தை தரக்கூடிய தொழில் ஒரு தொழில் வேண்டும் நல்ல ஒரு தொழில் இருக்கிறது தொலை கொடுப்பதற்கல்ல பள்ளி கட்டுவதற்கல்ல மதரசாக்களுக்கு செலவழிப்பதற்கல்ல அன்னதானம் கொடுப்பதற்கல்ல நானும் எந்த குடும்பமும் யாரிடத்திலும் போய் கைவிட்டாமல் தலை சொறியாமல் தலையிலிருந்து என்னுடைய சொந்த பால்ல எலும்பில் என்று வாழ்வதற்குரிய ஒரு தொழில் எனக்கு அந்த தொழில் அதை கடலளிக்கலாம் ஒரு கூலி வேலை செய்யலாம் அது எதுவும் செய்யலாம் ஆனா யாரிடத்திலும் போய் தலை செய்ய மாட்டோம் யாரிடத்திலும் போய் வக்காலத்து வாங்க மாட்டோம் வீடை விட்டு சம்பாதிக்க மாட்டோம் இஸ்லாத்தை விட்டு சம்பாதிக்க மாட்டோம் அன்புக்குரிய சகோதரி இது ரெண்டும் எங்களுக்கு தேவை நல்ல ஒரு குடும்பம் தேவை அந்த குடும்பத்தை பராமரிப்பதற்கு அந்த குடும்பத்தை ஹலாலான முறையில் உறவு கொடுப்பதற்கு ஒரு ஹலாலான தொழில் தேவை இந்த ரெண்டுக்குமான துவாக்களை குரானிலும் சதீஷிலும் ஏராளமாக பார்க்கலாம் நேராக கொள்ள வேண்டாம் வியாபாரம் செய் என்று குரான் சொல்லுகிறது வியாபாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறது கேட்க வேண்டாம் தினத்தில கை வேண்டாம் என்று குரான் சொல்லுகிறது அதே குரான் சொல்லுகிறது விவேகத்தனம் கொள்ள வேண்டாம் பேராசத்தனம் கொள்ள வேண்டாம் அங்கல ரோல் அடிச்சு சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு எடுத்து அங்க எந்த எக்ரிமெண்ட்டும் இல்ல யாபத்துல பங்கு தாரே சொல்றீங்க யாராவது சொல்றீங்களா நஷ்டம் வந்தா என்ன நடக்கிறது இன்னைக்கு பஜார்ல முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள நோய் சின்ன நோய் லாபத்துக்கு பங்கு என்று சொல்லி பிசினஸுக்கு காசு எடுப்பாங்க ஒரு பிசினஸ் இவ்வளவு ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இவ்வளவு தாரே என்று சொல்லி மக்கள் காசெடுப்பாங்க ஆனா அந்த காசெடுக்கிறவங்க யாருமே நஷ்டத்தை பத்தி பேசுறது கிடையாது நஷ்டம் வந்தா என்ன நஷ்டம் வந்தா எப்படி நஷ்டத்தை பங்கு வைப்போம் எந்த பிசினஸ்ல எந்த தொழில்ல எந்த வியாபாரத்துல நஷ்டத்தை பத்தி பேச்சுவார்த்தை செய்யப்படவில்லையோ எக்ரிமெண்ட்ல வரவில்லையோ எக்ரிமெண்ட் எழுதப்படவில்லையோ அதுல கிடைக்கிற வருமானம் அது ஹராம் அது இன்ட்ரெஸ்ட் அது விடா வியாபாரம் செய்யறதுக்கு முன்னால வியாபாரத்தை குறையுங்கள் முதலில் படியுங்கள் எது ஹராம் எது ஹலால் எப்படி காசு வாங்குவது எந்த பிசினஸ் பெருக்கோணம் எந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டிடங்கள் இந்த வியாபாரத்தை செய்ய ஏறாது உங்களுக்கு தெரியும் அப்ப உங்களுக்கு பணம் வேண்டுமா உங்களுக்கு தள்ளி வேண்டுமா நீங்க எப்படி தள்ளி இருக்க வேண்டும் என்ன டேர்ம் என்ன கண்டிஷன் என்ன கருத்து எப்படிப்பட்ட முராபகா எப்படிப்பட்ட முபாரதா எப்படிப்பட்ட முஷாரத்தா அன்புக்குரிய சோதனை இதை பற்றி மார்க்கம் பேசியிருக்கிறது ஹலாலான தொழில் வேண்டும் ஹலாலான சம்பாத்தியம் வேண்டும் முதலாவது அல்லா கட்டை போய் அல்லா ஹலாலான உணவை நசிவாக்குகிறார் இரண்டாவது கேட்டார்கள் وأغرنا بفضلك الله وأغرنا بفضلك اللهم عمن سواك يا الله உன்னை அல்லாத ஒருவருக்கு முன்னால் போய் தேவை காணுவதை விட்டு என்னை பாதுகாத்து இந்த கையை நிறுத்தினால் ரப்புக்கு முன்னால் மட்டும் நிறுத்துவோம் இந்த கையை விரித்தால் அல்லாவுக்கு முன்னால் மட்டும் விரிப்போம் இந்த கையை யாருக்கு முன்னால் நிறுத்த மாட்டோம் அப்படிப்பட்ட கையாக அப்படிப்பட்ட உள்ளவாக இந்த உள்ளத்தை இருந்த கையையும் மாற்றியவராக என்று சொல்லி ஒரு செல்லம் வாக்கிட்டார் மூணாவது வாக்கிட்டாங்க அல்லாஹும திரு அல்லாஹும கல்லிருந்த அபிமாரதத்தலாம் என்ன தந்திருக்கிறாயோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் யாரத்துல கனாத்து வருமோ யாரத்துல போதும் என்ற வரப்பாடு வருமோ இந்த தவான்லையும் இந்த காலத்திலையும் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இது போகும் இதுல வாழ ஏறும் அல்லா வாழ வைக்கிறான் கணாத்தை கேளுங்கள் போதும் என்ற கடப்பாட்டையை கேளுங்கள் பேராசைத்தனம் கொள்ள வேண்டாம் பேராசைத்தனம் கொள்ள வேண்டாம் எனவே அன்புக்குரிய சகோதரி இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்வுக்கு ஒன்று தேவை ஒரு அழகான குடும்பம் தேவை இரண்டாவது தேவை அழகான வருமானம் பெருத்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு வியாபாரம் தேவை ஒரு தொழில் தேவை அது விவசாயமாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கூலி வேலையாக இருக்கலாம் வந்தை தொழிலாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அது அலாரான தொழிலாக இருக்க வேண்டும் அனைவரையும் அப்படிப்பட்ட சோமாசியங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவதாக வியாபாரிகள் குடும்பத்தை சீராக்கி வைப்பாயாக நல்ல குடும்ப வாழ்வை நசிவாக்கி வைப்பாயாக நல்ல கேவலங்களை விட்டு பாதுகாப்பாயாக நம்முடைய மௌத்தியால் ஆக்கி வைப்பாயாக கேவலமான மௌத்தியை விட்டு பாதுகாப்பாயாக அலாலான உணவை நசிவாக்குவாயாக அலாலான தொழிலை நசிவாக்குவாயாக நம்ம இந்த கைகளையும் இந்த உள்ளங்களையும் அம்மா உன்னை என்றால் ஒருவனுக்கு முன்னால் போயிருந்து நாசிப்பதை விட்டும் கையேந்ததை விட்டும் இந்த திறன்களை பாதுகாத்தது போன்று இந்த வாயை பாதுகாத்தது போன்று இந்த கைகளையும் உள்ளங்களையும் பாதுகாத்தது பாயாக நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அலாலான உணவுகளை சிந்தருவாயாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்துடைய மக்களையும் கண்ணியமாக சங்கையாக வாழ வைப்பாயாக For more lectures, visit slhub.com.